சுபகான அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துல்லா சலாமினும் கருணையும் சலாமினும் சலாமினும் கருணையும் சாந்தியும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாகவும் மனித குலத்திற்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துவிட்டார் என்னுடைய உயிரிலும் பெரிய கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அருமை சகாபாக்கள் உத்தமர்கள் நல்லோர்கள் தியாம நாள் வரை வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அத்தனை பேரிலும் அல்லாஹ் தன்னுடைய அருளை பொறிந்தருள்வாரா புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிலோகத்திலே இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அல்லாவுக்கு மிக விருப்பமான இடமான அல்லாவுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்த வந்தமர்ந்திருக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே எந்த விடயங்களை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துமார் எங்களுக்கு கத்தளித்து இருக்கின்றார் அத்தனை அல்லாவுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து இவைகளை நாங்கள் செய்யக்கூடாது என்பதால் எங்களை தடை செய்து வைத்திருக்கின்றார் அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து நடக்குமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன் அல்லாவுடைய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் சுபகான இந்த உலகத்திலே மிகவும் குறுகிய கால வாழ்க்கைக்காக வேண்டி எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மௌத்துக்கு பின்னால் அல்லா சுபகான எங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு முடிவே இல்லாத ஒரு ஆகரத்துடைய மறுமையுடைய வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு வைத்திருக்கின்றார் அல்லாவுடைய பார்வையிலே இந்த உலகத்துக்கு ஒரு கொசுவுடைய இறக்கை அளவு கூட பெருமதி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மிதறு தண்ணீரை கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டான் இந்த உலகமும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியும் உலகத்துடைய அதிகாரங்களும் சொத்து செல்வங்களும் உலகத்தில் இருக்கும் தங்கம் வெள்ளி மாணிக்கம் முழு உலகம் அல்லாவுடைய பார்வையிலே ஒரு கொசுடைய இறக்கை அளவு கூட பெருமதி இருக்கும் என்றால் அல்லாஹ் அவனுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மிடரு தண்ணீரை கூட இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்பதாக நவிநாயகம் சல்லாஹு அலை வசல்லம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய முழு மனித சமுதாயத்தினர்களும் அனைவரும் நாங்கள் ஒரு நாள் மரணிக்க இருக்கின்றோம் எங்களுக்கு நோக்கு இருக்கிறது எங்களுடைய மரணத்தை நினைத்து நாம் எப்படிய வாழ்க்கை எல்லாவுக்கும் மிகவும் பொருத்தமான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிவிட வேண்டும் உலகத்திலே மிகவும் ஒரு போலியான தற்காலிகமான நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மரணமாக கூடியவர்கள் எங்களுக்கு எதனை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் மரணித்து விட்டோம் நீங்களும் இந்த மௌயத்து இந்த மையத்து சொல்லுகிறது நீங்களும் இந்த மௌத்துக்காக ஆயத்தமாகுங்கள் என்ற செய்தியை தான் எங்களுடைய உறவினர்களோ எங்களுடைய தாயோ எங்களுடைய தந்தையோ நம்முடைய யாராவது ஒரு சகோதரர் மரணித்து விட்டால் இதைத்தான் அவர்கள் சொல்லிவிட்டு செல்லிருந்தார்கள் அல்ல சுபகானிடத்திலே இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் அவனுடைய பார்வையில் அழிந்து விடக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவே நாங்கள் உலகத்திலே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எங்களுக்கு ஒரு மரணம் இருக்கிறது என்னுடைய ஒவ்வொரு மூச்சும் கபரின் பக்கமாக மவுத்தின் பக்கமாகத்தான் நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளையும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் மவுத்தின் பக்கமாக மரணம் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலைமையிலே என்னுடைய காலம் எப்படி கலந்து கொண்டு செல்கிறது நான் இந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக நான் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் சொற்கள் உள்ளத்தை தயார் செய்கின்றதா அல்லது பயங்கரமான நரக லோகத்தை தான் தயார் செய்து கொண்டிருக்கின்றோமா அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லாவுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து தொழுகையை சரியான முறையில் தொடரக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமா எம்முடைய மௌத்தை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்ல சுபான சொல்கிறார் இந்த உலகத்திலே பிறந்த அத்துணை பேரும் மரணிக்குத்தான் ஆக வேண்டும் என்பது அல்லாஹுடைய தீர்ப்பாக இருக்கின்றது நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த மௌத்து உங்களை வந்து பீடித்துத்தானாகும் என்பதை அனைவரும் அறிந்த உண்மை என்பதை மறந்துவிடக் கூடாது உலகத்திலே பிறப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஓடல் இருக்கின்றது தந்தை பிறகு தாய் பிறகு மூத்த சகோதரர் பிறகு சகோதரர்கள் என்ற இந்த முறையிலே பிறந்திருந்தாலும் மரணிப்பதற்கு எந்த ஒரு ஓடரும் இல்லை முதலாவதாக சிறிய மகனாக இருக்கக்கூடியவரும் மரணிக்கலாம் தாயும் மரணிக்கலா இந்த மௌத்தை ஒவ்வொருவரும் அந்த மௌத்தை எதிர்பார்த்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லா சுபான மிகவும் குறுகிய கால வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறார் அறுபது வருடங்கள் மிஞ்சினால் அதை தாண்டியவர்கள் மிகவும் அரிதானவர்கள் அதிலும் குறைவாகத்தான் எங்களுடைய மௌத்தை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் மறுமையிலே இந்த உலகத்தில் ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்த மனிதன் அவன் மறுமையுடைய கணிப்பீட்டின்படி அல்லா சுபானவத்தான சொல்கிறான் في يوم كان مقداره ألف سنة مما تعودون நாளை மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது மறுமையிலே ஆயிரம் வருடங்கள் தான் இந்த உலகத்துடைய ஆயிரம் வருடங்கள் மறுமையிலே ஒரு நாள் என்பதாக அல்லாஹ் சுபகான சொல்லி வைத்திருக்கிறார் உலகத்திலே ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்த மனிதன் மறுமையுடைய கணிப்பீட்டின்படி இவனுடைய மௌசுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையின்படி அவன் ஒரு நாள் வருகின்றான் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது ஐநூறு வருடங்கள் வாழ்ந்தவர்கள் மௌசுக்கு பின்னால் உள்ள கணிப்பீட்டின்படி இவர்கள் அரை நாள் பனிரெண்டு மணித்தியால வாழ்க்கையாக இருக்கிறது இருநூத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தவர்கள் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்த காலம் ஆறு மணித்தியாலமாக இருக்கிறது யாராவது நம்மிலே ஒருவர் நூறு வருடங்களையும் தாண்டி நூத்தி இருபத்தி ஐந்து வயதை அடைந்து விட்டு மரணித்தார் அவர் மூன்று மணித்தியாளங்கள் தான் வாழ்ந்திருக்கின்றார் அறுபத்தி ரெண்டரை வருடங்கள் உலகத்திலே யாராவது ஒரு மனிதர் வாழ்கிறார் என்றால் அவரே ஒன்றரை மனுஷியாலம் தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மிகவும் குறுகிய கால வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை இந்த ஒன்னரை மனுஷியாலத்தை ஒரு மனிதன் அழகான முறையிலே அல்லாவுக்கு பொருத்தமான முறையிலே ஐந்து நேரமும் தொழுது பிரமலானுடைய மாதம் நோன்பு நோன்று அல்லாவுக்கு செய்யும் கடமைகளை சரிவர நிறைவேற்றி மனிதர்களுக்கு செய்யும் கடமைகளையும் நல்ல முறையிலே நிறைவேற்றி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றரை மனுஷியான வாழ்க்கையை வாழ்க்கை அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் அமைப்பார் என்றார் நிரந்தரமான முடிவே இல்லாத அந்த மறுமையுடைய வாழ்க்கையிலே இவனால் கோடான கோடி வருடங்கள் எத்துறை கோடிகளை இவன் பெருக்கினாலும் முடிக்க முடியாத நிரந்தரமான மவுத்துக்கும் பின்னால் உள்ள வாழ்க்கையிலே முடிவே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கையில் இந்த மனிதனால் சந்தோஷமாக இருக்க முடியும் இதற்கு மாற்றமான முறையிலே அல்லாவுடைய கடலைகளை உதாசீனம் செய்து கொண்டு உலகத்துடைய அற்ப வாழ்க்கைக்காக இன்ப சுகங்களுக்காக தொழுகையும் பாலாக்கி அல்லாவுடைய கடலைகளை உதாசீனம் செய்துவிட்டு உலகத்திலே வாழ முயற்சி செய்பவன் முழு உலகத்தையும் அவனுடைய கையிலே வைத்திருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கழித்து விடுவார் அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான் ஒழுகை இல்லாதவன் இந்த உலகத்திலே அவன் வாழுவதற்கே அருகதை இல்லாதவன் இந்த பூமிக்கு மேலே அல்லாஹ் கொடுத்த ஏராளமான நியமத்தைகளை அனுபவித்து மனைவி மக்களை கூட்டம் குடும்பத்தினர்களை தொழிலை இவனுடைய உடம்பிலே நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இவனால் சொல்லாமல் இந்த உலகத்தில் அல்லாவுடைய கடமையை பாராக்கி விடுவார் என்றால் நிம்மதியாக இந்த மனிதன் வாழ மாட்டார் உலகத்திலும் பிரச்சினைக்கு மேல் பிரச்சினையாக அல்லாவுடைய சோதனைகளோடு இந்த மனிதன் வாழ்வான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது நடிநாயகம் செல்லல்லாகு அலைவ செல்லம் அவர்கள் மதுமையை பற்றி மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி ஒரு தடவை சொல்லும் போதோ மத்துன்யா பில் إلا مثل ما يجعل أحدكم نصفه في اليوم சொன்னார்கள் மறுமையோடு இந்த உலகத்தை ஒப்பிடும் போதோ ஒரு மனிதன் ஒரு பெரும் சமுத்திரத்திலே ஒரு கடலிலே அவனுடைய விரலை அவன் விட்டு விட்டு பார்க்கின்றோம் இந்த விரலிலே எவ்வளவு சொட்டு தண்ணீர் வரும் என்பதால் கேட்கிறார்கள் ஒரு மனிதன் பெரும் சமுத்திரத்திலே கடலிலே அவனுடைய விரலை அவன் விட்டு விட்டான் ஒரு சொத்து அல்லது இரண்டு சொத்து தண்ணீர் தான் இவருடைய விரலிலே வர முடியுமாக இருக்கின்றது மருமையோடு ஒப்பிடும்போ இந்த முழு உலகமும் இந்த முழு உலகத்துடைய ஆட்சி கிடைத்தாலும் இந்த முழு உலகத்துடைய சங்கமும் வெள்ளியும் இந்த முழு உலகத்தில் இருக்கும் அத்துளை பணங்களும் சுகங்களும் இந்த இன்பங்கள் எல்லாம் மறுமையோடு ஒப்பிடும் போதோ உங்களுடைய விரலிலே வந்த ஒரு சொட்டு தண்ணீராக ஒரு இரண்டு சொட்டு தண்ணீராகத்தான் இவ்வளவு தான் உலகத்துடைய வாழ்க்கை என்பதாக சொல்லுகிறார்கள் என்றால் மௌத்துக்கு பின்னாலே உள்ள வாழ்க்கை இருக்கின்றது இதிலே நாம் ஒவ்வொருவரும் கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படுவோம் மௌத்துக்கு பின்னாலே நாம் அனைவரும் அந்த வாழ்க்கையை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் இந்த கடலிலே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய விரலை செலுத்தினாலும் ஒவ்வொரு சொட்டு சொட்டாக இந்த கடலுடைய தண்ணீர் எப்பயாவது ஒரு நாளைக்கு முடிந்து சென்றாரோ மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை முடிந்து போக மாட்டாது என்பதைத்தான் இதிலே அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள் எனவே இந்த உலகத்திலே மிகவும் குறுகிய கால மிகவும் அற்பமான ஒரு ஐம்பது அறுபது இந்த வாழ்க்கை எல்லாம் சுபகான தந்திருக்கின்றார் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஆட்சி செய்தவர்கள் மன்னர்கள் உலகத்தையே ஆட்சி படைத்த மிக பெரும் சக்தி வாய்ந்தவர்கள் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த பூமியிலே வாழ்ந்தவர்களை சிந்தித்து பார்ப்போம் அவர்கள் அவர்கள் எங்கு சென்று விட்டார்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய கெதி என்ன இன்றைக்கு எங்கே அவர்களுடைய வாழ்க்கை இந்த சுவையை சுவைத்து அவர்கள் எங்கு சென்றிருக்கிறார்கள் இன்னும் ஒரு நூறு வருடம் செல்லும் என்றால் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பிள்ளை கூட நம்முடைய மடியில் இருக்கும் ஒரு குழந்தை கூட கபூருடைய வாழ்க்கையிலே தான் இருந்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து கூட சொல்லுகிறார் இன்னக்க மையத்தும் உங்களுக்கு ஒரு நாள் மரணம் இருக்கிறது என்பதாக கூறிவிட்டார் எனவே இந்த உலகத்திலே நாம் அனைவரும் எங்களுடைய மௌத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களுடைய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் காரணம் என்னவென்றால் ஒரு மனிதன் மௌசை செய்து என்றால் நிச்சயமாக அவனுடைய மனது எவ்வளவு தான் ஒரு கல் நெஞ்சமாக இருந்தாலும் அவனுடைய மனது அது இலேசாக மாறக்கூடியதாக மௌசை நினைத்தவர் செய்த பாவங்களுக்காக அல்லாவிடம் மண்ணாடி சௌபா செய்து கொண்டோ அழுது கொண்டிருப்பான் அவனுடைய வாழ்க்கையிலே அமல் செய்து கொண்டிருப்பார் உலகத்துடைய இன்ப மூழ்கி தொழுகையை அவன் பாதாக்கக்கூடிய மனிதனாக இருக்க மாட்டான் இவனுடைய உள்ளம் மிருதுவாகும் சௌபாவை செய்து கொண்டிருப்பார் போதும் என்ற தன்மையோடு வாழ்வார் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை திருப்திப்பட்டுக் கொண்டோ அவனுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றிக் கொண்டிருப்பார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் இந்த மௌத்தை நாங்கள் அதிகமாக ஞாபகம் கூற வேண்டும் ஒவ்வொரு ஜனாதாக்களும் நடைபெறக்கூடிய நேரத்திலே நாங்கள் இந்த மௌத்த நான் மரணித்தா என்னுடைய நிலைமை சரியான முறையில் அல்லாவுக்கு செய்யும் கடமைகளை நான் சரிவர நிறைவேற்றி இருக்கிறேனா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரவையிலே நாங்கள் தூங்க செல்லுகின்றோம் தூக்கத்திலே தன்னுடைய மனைவியோடு பக்கத்திலே படுத்தவர்கள் அதிகாலையிலே பஜருடைய அதான் ஒழிப்பதற்கு முன்னாலே அங்கே இந்த மனிதர் மரணித்து விட்டார் என்ற செய்தி தூதுமை கொடுத்து விடுகின்றார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு சலாம் கொடுத்து அடுத்த சலாமை என்னால் கொடுக்க முடியுமா என்று என்னால் சொல்ல முடியாது என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் காலை அடைந்தவர்கள் அதிகாலையிலே தொழிலுக்காக செல்லுகின்றார்கள் வீட்டில் வரும்போது மையத்தை தான் இந்த குழந்தைகள் தந்தையாக பார்த்தவரே அவர் சென்றவர் வரும்போது வெள்ளை புடவை போக்கப்பட்ட நிலைமையிலே மையத்தாக வருகின்றாரே வாகனத்திலே செல்கின்றார் வேகமாக சென்றாரே அந்த வாகனத்திலே ஆக்சிடென்ட் நடந்த நிகழ்விலே உடலே அவர் உயிரிழக்கின்றார் எத்தனையோ நிகழ்வுகள் மனிதனுக்கு மௌத்தை ஞாபகம் ஒட்டுகின்றது நாம் எனக்கு என்ன கரண்டி இருக்கிறது இதோ இந்த பள்ளி வாயிலே எத்தனையோ மின்விசிறிகள் இருக்கிறது இதற்கு ஒரு கரண்டியை இது நாலு ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் இருக்கும் என்பதாக என்னால் சொல்ல முடியும் நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கின்றேன் எனக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது என்னுடைய வீட்டுக்கு உயிரோடு நாம் போய் சேர்வோம் என்று இதனால் மௌத்தை அதிகமாக ஞாபகம் கூற வேண்டும் நபி நாயகம் செல்லல்லாஹு அலைவன் செல்லம் அவர்கள் சகாபாக்களிடத்திலே ஒரு நாள் சொன்னார்கள் என்னுடைய தோழர்களே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அவனுடைய உயிரை அல்லாவுடைய பாதையிலே இவன் மரணமாக இருந்தான் இவனுடைய அந்தத்தை என்ன தெரியுமா இவனுடைய முதலாவது சொட்டு ரத்தம் பூமியில விழும்போதோ இவனுடைய தலை உருண்டோடும் போதோ முதலாவது இவன் செய்த அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது இதன் பின்னாலே எத்துணை சொட்டு ரத்தங்கள் விழுவோ அந்த அளவு சொர்க்க இவனுடைய பதவிகள் உயர்ந்து கொண்டே செல்கிறது இந்த உலகத்திலே இந்த உலகத்தில் யாராவது சகிதாக விரும்புகின்றார்கள் என்றால் வீர மரணத்தை அடையணும் இந்த பாக்கியம் தனக்கு கிடைக்கணும் என்று யாரு விரும்புவார்களா என்று சொன்ன போது அத்துறை சாவாக்களும் ஆம் யார சூழல்லோ நாம் அதை விரும்புகிறோம் எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கணும் என்று சொன்ன போதோ நவிநாயகம் செல்லல்லாது அலைவ செல்லும் அவர்கள் லேசான ஒரு அமலை சொல்லுகின்றார்கள் யார் ஒரு மனிதன் இரவும் மகளிலே தன்னுடைய மௌத்தை தன்னுடைய ஆகரத்தை தன்னுடைய கபரை இருபது தடவைகள் நினைத்தாரோ இவருக்கு அல்ல இந்த வீர மரணம் அடைந்து யுத்தத்தில் தலைகள் உருண்டோடி ரத்தம் கொட்டிய இந்த மனிதனுடைய வீர மரணம் அடையாமலே இவர் வீர மரணம் அடைந்த நன்மை அல்ல கொடுத்து விடுவார் என்பதாக சொல்லி வைத்தார்கள் என்றால் மௌத்தை நினைக்கக்கூடிய மனிதன் இருக்கின்றாரே அவன் பாவம் செய்வதை ஒரு நாளும் அவன் நெருங்க மாட்டான் இந்த உலகத்துடைய அற்ப இன்பங்களுக்காக வரக்கூடிய இந்த பிசுநாட்களில் இருந்து அவன் தன்னை பாதுகாத்து நாளை நல்வையிலே இன்று தந்தைக்கு முன்னாலே தாய்க்கு முன்னாலே தன்னுடைய சகோதரிக்கு முன்னாலே ஒரு பாவத்தை செய்வதை இவன் பயப்படுகின்றவன் நாளை மறுமையிலே கோடான கோடி மக்களுக்கு முன்னால் நிறுத்தி நீ இந்த பாவத்தை ஏன் செய்தாய் ஏன் இந்த பாவத்தை இந்த குற்றத்தை செய்தாய் என்று அவரை நிறுத்தி விசாரணை செய்யப்படுவே கோடான கோடி மக்களுக்கு முன்னிலையிலே ஊருக்கு பயந்து தந்தைக்கு பயந்து தாயை பயந்து ஒதுக்கி நின்று தனிமையிலே யாருக்கும் தெரியாமல் செய்தார் இந்த பாவத்துடைய விபரீதம் நாளை மறுமையிலே தான் இவன் கண்டு கொள்வான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் மௌசை நினைப்போ தூங்குவதற்காக பஞ்சலை நெத்தையிலே அமர்ந்து அருமை மனைவிக்கு பக்கத்திலே இவர் உறந்திருந்தார் இவருக்கு என்ன திரண்டு இவர் காலையிலே எழும்புவார் அன்புக்குரியவர்களே இவர் தூங்கும் போதோ நான் காலையிலே எழும்புவேனா நான் மரணித்தான் நாள் என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக இவர் ஒரு நாளைக்கு வெறும் கரையிலே பஞ்சனை நச்சை இல்லாமல் இவரை வெறும் தரையோடு வெள்ளை பிளவையோடு இருந்த தலைவணிகள் இல்லாமல் இவர் வெறும் கரையிலே பூமியிலே நான் படுக்க இருக்கின்றேனே இந்த படுக்கைக்காக இந்த மையத்துக்காக நான் என்னை தயார் செய்திருக்க இருக்கிறேனா இந்த ஐந்து நேரமும் நான் சொல்லுவேனா அல்லாவை நினைத்து அவளை விக்கிரு செய்தேனா குரானை திறந்து திரட்டி ஓதினேனா இல்லையா பௌபா செய்திருக்கிறேனா இதே பாவக்கரையோடு நாளைக்கு மையத்தாக என்னை அங்கு அழைக்கப்படுமே என்ற உணர்வோடு தூக்கத்தை தூங்கக்கூடியவர்கள் அல்லாஹும் அபிஸ்மிகா அபூ நான் ஒரு மையத்தாக படுக்கின்றேன் என்னை ஹயாத்தோடு எழுத்து விடுவாயாக என்பதாக நபியவர்கள் ஓதினார்களே இந்த துவாவை ஓடிக்கொண்டோ தூங்கக்கூடியவர்களை துணை பேர் இருக்கின்றோம் நாம் குளிக்கின்றோம் ஒரு நாளைக்கு எங்களால் குளிக்க முடியாது என்னை மையத்தாக பிறட்டி குளிப்பாட்டுவார்களே என்று இவர்கள் நினைக்க வேண்டும் ஆடை அணிகின்றோமே அழகான ஆடைகளை அணிந்து கொண்டோ இன்றைக்கு நாம் வெளியே செல்கின்றோம் ஒரு நாளைக்கு இந்த ஆடை அணிய முடியாமல் என்னுடைய கை அசைய மாட்டாரே என்னுடைய கால்கள் அசைய மாட்டாரே பெருமாளே எனக்கு ஆடைகளை அணிவார்களே என்று இந்த உணர்வோடு அணிகின்றோமா தொடுவதற்காக அழைக்கப்படுகிறது நான் கொலை செல்லவில்லையா மையத்தால் கொண்டு வந்து என்னை நிறுத்தாக்குவார்களே நான் மரணித்தால் என்னை மையத்தால் கொண்டு வந்து நிறுத்தாட்டி மக்கள் அழுதாலும் ஒவ்வொருவரும் தன்னுடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் அவர்கள் சொல்லாத நிலைமையில் இருக்கிறார்களா நரக நெருப்புக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறக்கக்கூடாது இன்றைக்கு ஒரு சாதாரணமான ஒரு மிருகம் இருக்கிறது நெருப்புள்ளே அது விழுகிறது என்றால் நாம் நினைக்கிறோம் ஒரு மிருகமே இது நாங்கள் ஏழு தடவைகள் கழுவி விடுகின்றோம் ஆனால் என்னுடைய ஒரு சகோதரர் என்னுடைய வீட்டிலே என்னுடைய தாய் அவள் சுமதில்லாமல் தொழாமல் தூங்குகின்றாளா என்னுடைய பிள்ளை சுமக்கூடிய தொழுகைக்கு எழும்பாமல் தூங்குகிறானா நறுக நெருப்பை முட்டி கொண்டிருக்கிறார் அவருடைய ஜனாஜாவுக்கு வந்து நாம் எவ்வளவு அழுதாலும் அவர் சொல்லாத நிலைமையில் அவருடைய காலை பிடித்துக் கொண்டோ பள்ளிவாசலே கொண்டு வாருங்கள் அருமையாக பள்ளியை கட்டி இருக்கிறோம் அருமையான முறையில் பல கோடி ரூபாக்கள் அலங்கரித்து ஒவ்வொரு சும்மாவும் அழைத்து பள்ளி வாசலை அல்ல எங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த பள்ளியுடைய இந்த ஹவுலிலே அவர்களுடைய முகம் கழுவப்படாத தோழர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு நாள் கொண்டு வரப்படுவார்கள் அதற்கு முன்னால் அவர்களுடைய கால்களை பிடித்து அவர்களை கொண்டு வருவோம் சொல்லக்கூடியவர்களாக மாற்றுவோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒன்று இருக்கிறது நல்ல முறையில் உலகத்திலே நாம் வாழ்வது அழகான முறையில தொழுகையை தொழுது கொண்டோ ரமணான் மாதம் வந்தா இந்த நோம்ப பிடித்துக் கொண்டோ வசதி உள்ளவங்க தந்த பணத்தில காசு கொடுத்து கொண்டோ இது மாதிரி மாதிரி ஆயுள் ஒரு தடவை ஹஜ்ஜி செஞ்சு இவருடைய இந்த கடமைகளை நிறைவேற்றி மக்களோடு நல்ல முறையில யாருக்கும் நான் அநியாயம் செய்யாம மௌத்தாரு இது நல்ல ஒரு மரணம் இருக்கிறது இன்னொன்று இருக்கிறது மிகவும் பயங்கரமான மௌத்தம் இதை நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் உலகத்தில் எப்படியும் வாழலாம் தொழுகை தேவையில்லை குரான் தேவையில்லை மார்க்கம் தேவையில்லை எப்படியும் நாம் வாழலாம் எந்த பாவத்தையும் செய்யலாம் என்று ஒரு சிலர்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சம்பா செய்ய வேண்டும் கண்ணீர் வலிக்க வேண்டும் என்னோட உடம்புல உயிர் இருக்கும் வரையிலா நான் இதன் பின்னால் எந்த தொழுகையும் விடமாட்டேன் அல்லாவுடைய கடமை இல்லையா நான் தொழில் வருவேன் என்று ரமவானை சந்தித்தோம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கிய சல்லா தந்தா அடுத்த ரமவானம் எங்களுக்கு கிடைக்கும் என்றா உறுதியோடு நாம் இருக்கிறோமா அன்புக்குரிய சகோதரர்களே நல்ல ஒரு மனிதன் மௌத்தாகும் போதோ அல்லா சொல்கிறான் சத்தனத்தல் அலையுமல் மலாய்க்கா மலக்குமார்கள் அவங்களை ஜனாதாவில் கலந்து கொள்றாங்க மலக்குமார்கள் இருந்து இறங்குகிறாங்க ஐந்து நூறு மலக்குமார்கள் இறங்குறாங்க இந்த பள்ளியுடைய உள்பகுதியே இந்த மலக்குமாருக்கு இடம் கிடைக்க மாட்டாரு மலக்குமார்கள் இறங்குறாங்க ஜனாதால கலந்து கொள்கிறாங்க அவங்க சொர்க்கத்துடைய கபன்களை கொண்டு வர்றாங்க சொர்க்கத்துடைய மலச்செண்டுகளை கொண்டு வந்து பாலாசிய நிலவரியில தான் இந்த மையத்தோடு நடந்து கொள்கின்றாங்க நல்ல முறையில் நடக்கிறாங்க இப்ப மையத்து வைத்தார்கள் என்ன செய்கின்ற குளிப்பாட்டும் போதோ அல்லா சொல்கிறார் இந்த சொர்க்க லோகத்திலிருந்து கொண்டு வந்தா உங்களோட கப்பலை நீங்க அதை விட்டு விடுங்க மலக்குமார்கள் எங்களுக்கு சொர்க்க கபடை அறிவிக்க வேண்டுமா அந்த சொர்க்கத்துடைய அந்த மனங்களை பூசி விடுகின்றார்கள் மையத்தை திரட்டும் போதோ மையத்தை கட்டுகின்றது ஐயூகல் வாத்தில் ஐயோ வாத்தில் ஏ மையத்தை குளிப்பாட்டுபவர்களே மையத்தை குளிப்பாட்டுவர்களே தான் இந்த உடம்பிலா முழு உடம்பிலும் என்னுடைய நாடி இருந்தும் என்னுடைய ஒவ்வொரு கூட்டு மூச்சாதா எந்த உடம்பு புண்ணான நிலைமையில எந்த உயிரை கைப்பற்றி விட்டு சென்று விட்டார்கள் எந்த ஒவ்வொரு உறுப்புமே உடைக்கப்பட்ட நிலைமையில ஏந்த உடம்பு புண்ணாக இருக்கிறது ஏந்த நரம்புகள் எல்லாம் உருகி எடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க குளிப்பாட்டும் போதோ என்ன மெதுவாக பிறக்குங்கள் மையத்து சொல்லுகிறது ஏந்த கால்களை நீங்க வந்து கைகளை உடைத்து விடாதீர்கள் தான் நான் ஒரு பெரிய வேதனையில ஒரு சோதனையில மாற்றிவிட்டு முழு உடம்பிலிருந்தும் உயிர் பிரிந்திருக்கிறது என்று மையத்து கட்டுகிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மரணம் இருக்கிறது மிகவும் பயங்கரமான ஒரு கட்டம் என்பதை மறக்க கூடாது ஒரு ஆட்டிலே அது உயிரோடு இருக்கும் போதோ இதனுடைய தோல் உரித்தெடுக்கப்பட்டால் ஆடு உயிரோடு இருக்கிறது உயிர் பிரிவதில்லை இதனுடைய தோல் உரித்தெடுக்கப்படும் போது இவ்வளவு பயங்கரமான ஒரு கட்டம் என்பதை சிந்தித்து பார்க்க Gracias. ஒரு சீலையை ஒரு ஆடையை அப்படியே மேலி முள்ளுகளிலே சிக்கி இருக்கிறது எப்படி அது கிழிக்கப்பட்ட நிலைமையில் அது வேகமாக அதை கலக்கும் போது வருமோ இது மாதிரி முழு உடம்பில் இருந்தும் உயிர் பெய்யக்கூடிய கட்டத்திலே முதலாவதாக இந்த மையத்துடைய உயிரை பெருவிழலில் இருந்து கொஞ்சமாக கலட்டி மிகவும் பயங்கரமான தோட்டத்திலே ஒரு பா இடத்திலே வருவார்கள் அவர்களிடம் ஒரு தண்டையை கொடுக்கக்கூடிய ஒரு தண்டாயிரம் முக்கள் பறிக்கப்பட்டிருக்கும் வேகமான முகத்திலே அடிப்பார்கள் முதுகில் அடிப்பார்கள் இவனுடைய உயிரை பயங்கரமான முறையிலே கலட்டி அவனை கரண்டை காலில் வைத்து நிறுத்துவார்கள் மையத்தை பார்க்கிறோமா இவனுடைய கால்கள் குளிராக இருந்தது அதன் பின்னாலே மெது மெதுவாக ஒவ்வொரு உறுப்பு இருப்பாக இப்பொழுது இவனுடைய அப்படியே வைத்து உயிர் தெரிகிறது கண்கள் அதனை பார்த்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய சகோதரர்களே இது செல்ல ஒரு கெட்ட மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு மரணம் நல்ல மனிதனுக்காக மதக்குமார்கள் வருவார்கள் முதலாவது வானத்தில் உயிரை கொண்டு போகும் போதோ எழுபதுனாயிரம் மலக்குமார்களோடோ மாணவர்கள் மலக்குமார்கள் அந்நியாக இருந்து இருந்து ஒரு பிள்ளை மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு தாய் தந்தைகளுக்கு கிடைத்தா குடும்பத்தினர்கள் எப்படி மாற்றி மாற்றி அவனோட கைகள்ல ஒவ்வொருவருடைய கையால் இந்த பிள்ளை போகுமோ இது மாதிரி நறுமணமாக ஒரு நல்ல ரூகாக ஆத்மாரே ஏ சாந்தி அடைந்த உயிரே ரூகே நீ போ என்பதால் அல்ல மிகவும் சாந்தமான முறையிலே மலக்குமாரிகளுடைய வருகையோடு அவர்கள் மாற்றி மாற்றி சந்தோஷமாக இந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றி கொண்டு செல்வார்கள் இன்றைக்கு மனிதன் மௌத்தை மரணித்து விட்டார் இதே நேரம் ஒருவருக்கு மௌத்து வந்தால் நாளைக்கு இதே நேரம் நாங்கள் கபூரில் இருப்போம் என்பதை மறந்து விட்டார் ஒவ்வொரு நாளும் கபுரு இந்த மனிதனை பார்த்து கேட்கிறது எவன ஆதாம் ஏ ஆதமுடைய மனிதனே எவன ஆதாம் ஏ ஆதமுடைய மகளே அல் நசீத்தனி நீ என்ன மறந்து உலகத்திலே வாழ்கின்றாயா உலகத்திலே பெருமையோடு பாவங்களை செய்து கொண்டு பூமியிலே என்னிடத்தில் ஒப்படைக்க மாட்டார் என்ற இந்த உணர்வோ பாவத்தோடு நீ தெரிகின்றாயா உலகத்திலே உனக்கு என்னென்ன பாவம் இருக்கிறதோ முடியும் என்றால் நீ செய்து கொள் உன்னால் தொழிலை விட முடியுமா நீ செய்து கொள் தாராளமாக செய்து கொள் இதுவோ கபு சொல்லுகிறது என்னிடம் ஒப்படைக்கப்படுவாய் உன்னுடைய ஒவ்வொரு மூத்து மூத்தாக ஒவ்வொரு எலும்பு எலும்பாக எந்த வாயால மதுபானம் குடித்தாயோ எந்த கரத்தால பட்டியை எடுத்து சாப்பிட்டாயோ எந்த உடம்பை அறாமான முறையில் வளர்த்தாயோ எந்த உடம்பை தூக்கிக் கொண்டோ தொழுகைக்காக உன்னால வர முடியவில்லையோ எந்த உடம்பை வைத்து எழுப்பாமல் இருந்தாயோ அது நசீசனி என்ன நீ மறந்து விட்டாயா நான் ஒரு தனிமையான வீடு என்பதை மறந்து விட்டாயா புழுப்பூச்சிகளும் பாம்புகளும் பேர்களும் வீட்டுக்கண்டுகளும் நிறைந்த இடம் என்பதை மறந்து விட்டாயா ஒரு நாளைக்கு நிலம் ஒப்படைக்க போகிறாய் உன்னோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதா நீ பார் என்பதாக ஒவ்வொரு நாளும் கபு சொல்லாத நாள் கிடையாது எங்களை கபரு எங்களை மண் அது எங்களை பார்த்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அன்பப்படி இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்திலே கொஞ்ச கால வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை எல்லாம் மௌத்துக்கு பின்னால் வைத்திருக்கிறார் எங்களுக்கு கபரோட ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த கபரில் அடக்கப்பட்டு விட்டால் தன்மையாக நாம் இருப்போம் அங்கே மன் ரப்புக்கா உங்களோட ரப்புயா யாரு என்று எங்களிடம் கேட்கப்படும் நாங்க ஒழுங்கான முறையில அல்லாவுடைய கடமைகள் எடுத்து நடந்தால் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் அல்லா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த எல்லா நியமத்தைகளையும் நாங்கள் அனுபவித்து அல்லாவுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்திருந்தால் தான் தமிழிலே மக்களும் வந்து அழுவார்கள் அவர்கள் கேள்வி கேட்பார்கள் அல்லது அல்லது கட பிள்ளைகள் எங்களுக்காக பிரார்த்தனை புரிந்தாலும் சொல்லுக இல்லாமல் அங்கு கொண்டு போய் வைக்கப்படும் என்றால் எந்த மனிதனுக்கு எந்த வகையிலும் அவன் உலகத்திலே அல்லா எந்த உரை பிறந்தாலும் கவரில் அல்லா தான் இந்த வரைகளை மொழி வைத்து பயணம் செய்து நபியுடைய சுண்ணத்துகள் இல்லாம நாங்க மௌசாவோம் எந்த முகத்தோடோ எங்களை உயிரிலும் செய்ய சின்ன நாயகம் முகமது முஸ்தபா செல்லாம் அவர்களுடைய முகத்திலே நாம் ஒழிப்போம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒமானிலுக்கா முக்கியத்துவம் கொடுத்தாயா நல்ல கருமங்களுக்காக நீ என்று கேட்கப்படும் இந்த நேரத்தில் உண்மையான முறையிலே இஸ்லாமிய மார்க்கப்படி இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய விதத்திலே நடந்திருந்தான் நிச்சயமாக அந்த மனிதன் எப்படியோ அவர் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார் நீங்கள் தெரியாது கேட்கிற பாவங்கள் எங்கள பிள்ளைகள் கையெழுத்த தொலைபேசி அவர்கள் முன்னிலிருந்தார்கள் வாழ்ந்திருந்து பார்க்கின்றார்கள் மார்க்கத்தோடு உணர்ந்த ஒரு சுற்றுப்பான சூழலை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நாம் வாழக்கூடிய காலத்தில் எல்லாருக்கும் இருவரும் ஒரு நோக்கம் இருக்கின்றது மூலமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த வாழ்க்கையை நாம் நாங்கள் ஆயத்தப்படுத்தினோம் சொந்தம் கொலைகளை செய்துவிட்டு வாழ உறுதி கொண்டு இவ்வுலகத்திலே கொலை என்பது எவ்வளவு பெரிய பரவல் ஒரு முஸ்லிம கொலை செய்வதற்கு மூணு உலக மக்களும் ஒன்று செய்தால் நல்ல அற்புதம் பெரிய நரகத்திலே போட்டு விடுவதெல்லாம் அவர்களை தடவை ஒரு முஸ்லிமுடைய ரத்தத்தை ஓட்டுவதெல்லாம் அவ்வளவு பெரிய பாவம் அச்சு இருக்கிறது முன்னூத்தி ஒன்பது கொலைகளை செய்துவிட்டு வாழ உறுதி கொண்டு வந்திருந்தார் என்று கேட்கும் போது பாதிரியிடம் சென்றால் அவர் சொன்னார் கொலைகள் என்று சொல்லும் போது அதே வாழா அவனை வெற்றி கொலைகளை செல்லும் பொருள்கள் கிடைத்த மனிதர்களுக்கு எல்லாம் மன்னிப்பானா என்று கேட்கப்படுவதுதான் நிச்சயமாக சொன்னாரே அல்லா ஆனால் அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எங்கள் உலகத்திலே வாழ்கிற அழிந்து போகக்கூடிய வாழ்க்கையினர் என்பதற்கு வாழ்க்கைக்காக நான் ஒவ்வொரு சௌபாசையிலே இன்றிலிருந்து யார் யாரெல்லாம் يا الله تسقي على رزق الله من يركب من الآية يا الله يا أنت يركب من يا الله يقول كنت من يا الله ما رسل قال من الله நாங்கள் அறிந்து செய்த பாவங்களை மன்னித்தல்ல நாங்கள் யாரும் செய்த பாவங்களை மன்னித்தல்ல யாரையும் நீ கைவிட்டு விடாதே அல்லா எங்களை நீ கைவிட்டு விட்டால் நிச்சயமாக நாங்கள் பெரிய எங்களை இழந்து விட்டோம் யாரா எங்களை பெற்றோர்களை நாங்கள் இழந்து விட்டோம் யாரா அவர்கள் கமருடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள் யாரா அவர்களுடைய மண்ணறையில் சொற்களோடமாக மாற்றிக் கொடுப்பார்கள் எங்களுக்காக எவ்வளவு அர்ப்பணித்து நாங்கள் இந்த பள்ளியில அமர உள்ளம் பெயர்கள் யார் மரணித்தார்களோ அவர்களுடைய கபரை உரிமையாக கபரை சொற்களோ ஆக்கி விடுவாராம் அந்த சீவேரிகள் யாழ்லா எங்கள தாய் கண்ணேரிகள் நீ ஒளிமயமாக மாற்றுவாயாக பாவம் என்பதே நீனோ யாரெல்லாம் முன்சுக்கா எந்தமாக இருக்கிறோம் யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை நீ மன்னி தருவாயாக மௌத்துக்கு முன்னால் உண்மையான சௌபாவை ஆளலாம் எங்களுக்கு நீ நன்றி வாக்குவாயாக எங்களுடைய மரண தருவாயிலை ஆளலாம் உயர்வான கல்மாலா மான கனிமாவோடைகளை கூட்டாக்குவாய யாரா எங்கள் எத்தனையோ பேர்கள் வயோதிப்பவர்களாக எங்களுக்காக எங்கள் நேர்கள் நோயாளியா கஷ்டத்தோடு இருக்கிறான் அவள் அயாத்துகளை நீளமாக்குவோம் எங்களை அழப்புவதையால் நல்லவர்கள் செய்வது எங்களுக்கு நீ அல்லா திருப்பிராயத்திலிருந்து யாருக்கும் ஒரு மோசடி கொடுக்கிறாயா அல்வர்கள் தெரிந்து கொள்கிறாயா உங்க போதோ இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கும் போது அல்லா உங்களுடைய புனிதமான கரான நாங்கள் திறந்து கொண்டிருக்கும் போதோ உங்களுடைய படிப்புள்ளாகவே வைத்து மரணிக்கும் மக்கள் சுமக்க வேண்டும் யாருலா எத்தனையோ சகோதரர் இதுவரையும் தொழுமையை பாலாக்கி யாருலா நீர் என்போம் இறக்கமுள்ளவன் யாருலா ஒரு தாயை விட எழுபது நூறு மடங்கு இறக்கமுள்ளவன் யாருலா இந்த எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களை மன்னித்துக் கொள்வார்கள் இவர்களுக்கு இவாயத்தை நசீவாக்குவாயா யாருலா அனைவரையும் நீயே கொண்டு வந்து இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அத்துண மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக இந்த பள்ளியுடைய முன்னேற்றத்திற்காக யார் யாருடைய பணங்கள் எல்லாம் செலவழிக்கப்படுகிறதோ யாரெல்லாம் அவர்களுக்கு லட்சமாக போல கோடியாக நீ பெருக்கிக் கொடுப்பதாக அல்லா எங்களுடைய ஓட்டுக்கு பின்னால் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி தந்து கல்வியிலே எப்படி நாங்கள் இங்கு ஒற்றுமையாக இந்த பள்ளியில் அமர்ந்து கொண்டோம் ஒற்றுமையாக நாங்கள் செயல்படுகிறோம் இதே போன்றோம் சொற்களுடத்தில் எல்லா சகோதரிகளையும் நீ ஒன்று சேர்த்து விடுவதாக இந்த மக்களுக்கு சொர்க்கத்திலே அல்ல உயர்ந்த இடத்தில் நீ கொடுத்தருவாயாக யாரா இவர்களுக்கு ஜன்னத்தில் சொல்லுவது உயர்ந்த துருக்கத்தை நசிவாக்கு நாளை மறுமையில் எங்களுடைய உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய நபி முகமது சல்லாஹு அறிவசல்லாம் அவர்களோடு இருக்கும் பாக்கியத்தை நசிவாக்குவாயாக இதுவரை காலம் செய்த பாவங்களுக்காக யாரோ எங்கள் அனைவரையும் மன்னித்து எங்களை வாழ்க்கையை சீராக்கி எங்களை அவருக்கு கண்ணோட்டமாக கண்டு இந்த நாட்டில் உள்ள நிலைமையான நிலைமையை உண்டாக்கி தருவாயாக முழு உலகத்தினருக்கும் எல்லா முஸ்லிமான மக்களுக்கும் ஒரு ரத்னத்தை நீ செய்வாயா